பொழுது அந்த நபி எச்சரிக்கை செய்வார் மார்க்கம் உயிரினங்களுக்கு அப்பால் மர செடிகளை கூட பாதுகாக்கிறதுக்கு வலியுறுத்திருக்கு செல்லும் அவர்கள் சகாவாக்களுக்கு சில சில சந்தர்ப்பங்களில் உபதேசம் செய்யும் பொழுது நீங்கள் மரங்களை கூட அழிக்கக்கூடாது என்று நபி அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் மரங்களையே அழிக்கக்கூடாது என்றால் உயிரினங்கள் என்பது அது எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டும் எப்படி அழியப்படுத்தப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மிக தெளிவான ஒரு நிலைப்பாடாகும் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து இது உட்கார்ந்து பேசுறதுக்கு இது பிரயாணிக்கக்குள்ள பயன்படுத்துறது பொருத்தமாக இருக்கும் கொஞ்சம் தயவு செய்து அதுல இருந்து இறங்கி இருந்து அதுக்கு ஓய்வு சொன்னாங்க நல்ல வெயில் வாழ்ந்ததுக்கு பிறகு அது அப்படியே விட்ட ஒரு மனிதரை கூப்பிட்டு அந்த ஒட்டகம் அழுகும் காட்ச நல்லவர்கள் கண்டு இந்த அநியாயம் செய்ய வேண்டாம் என்று செல்லும் அவர்கள் அந்த மிருக வதையிலிருந்து ஒரு அனிமல் வெல்ஃபேர் என்பது அது எவ்வளவு வரவேற்கத்தக்கது என்பதை நாம் வழிகாட்டிருக்கிறோம் ஒரு மான்குட்டியை தந்த தாய் விட்டு பிரித்ததை அந்த மான்குட்டி அழுது காட்ச பார்த்து செல்லும் அந்த மான் தன்னுடைய தாயிடத்தில் போகணும் என்று பொறுத்து விடுவார்கள் கட்டளை பெறுகிறார்களே அல்லாதவைகள் மீதும் அநியாயங்கள் நடக்கக்கூடாது உயிரினங்கள் மீதும் அநியாயம் நடக்கக்கூடாது அது மிருகங்களாக இருந்தாலும் அது எல்லாத்தை விட லபத கலப்புகள் என்றால் அசனை தப்பி மனிதர்கள் எல்லாம் வச்சாலா மிக அழகான வழிவர்களை படைத்திருக்கிறார் கரோனா மணி ஆதம் ஆதமுடைய சந்ததிகளை கஷ்டப்படுத்திருக்கிறது அதனால் இஸ்லாம் ஒருபோதும் எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதர்களுடைய உயிர்களை யாரும் கைவிற்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பது என்பது அது உலகத்துள்ள அனைவர்களுடைய உயிரை பறிப்பதற்கு சமம் என்பதாக குரான் சுரத்தில் மாயிலாவுடைய முப்பத்தி இரண்டாவது திருவசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு அதனால் உயிர்கள் மதிக்கப்படுவது அது யாராக இருந்தாலும் இன்னொரு நாடாக இருந்தாலும் இஸ்லாமிய நாடாக இருக்கலாம் இஸ்லாம் அல்லாத நாடாக இருக்கலாம் இன்னொரு நாட்டிலும் இன்றைய உலகத்துடைய சட்டத்தின்படி ஐக்கிய நாட்டுடைய சட்டத்தின்படி எந்த உயிரையும் யாரும் சட்டத்துக்குள்ள குழந்தைதான் அதுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமே தவிர சட்டத்துக்கு அப்பால் யாரும் சட்டத்தை கைக்கெடுப்பதற்கு அனுமதி வழங்கவே மாட்டார்கள் அது ஐக்கியநாட்டு சபையும் அந்த சட்டத்தை மீறுவதற்கு அனுமதி இல்லை இஸ்லாம் ஐக்கிய நாட்டு சபை உருவாவதற்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மதமாகவே நாம் இருக்கிறது இந்த நிலை நாம் எல்லோரும் மதத்தை இதனுடைய வழிகாட்டல்களை பெற்று அல்லாவுக்காரா சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கருத்து கருத்து ஒவ்வொருவரும் மற்றவர்களை மதித்து நடக்கக்கூடிய அந்த பண்பாடை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் செல்லும் அவர்கள் அந்நிய உலகையில் உள்ளவர்களை நாம் அல்லாதவர்களை தன்னுடைய மச்சருக்கு அழைத்து வந்து அவர்கள் குரோதம் கைராக்கியம் காட்டினாலும் கூட அவர்களுக்கு பண்பாட்டை காட்டினால் வென்றிருக்கிறார்கள் அதனால் குரால் மிக வர்ணித்திருக்கக்கூடிய ஆக சிறந்த குரானுடைய திருவசனம் நீங்கள் ஆலாபுரத்தில் அவை மகத்தான பண்பாடு மீது நீங்கள் இருக்கிறீர்கள் பொருத்தின் மீது இருக்கிறீர்கள் தீவுக்கு பதில் நீங்கள் எப்பொழுதும் தான் கொடுப்பீர்கள் என்ற இந்த அல்லாவுடைய வழிகாட்டலை நாம் எல்லோரும் பின்பற்றி நடக்க வேண்டும் இருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு பயங்கரமான சூழலை உலகளாவிய ரீதியில் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த சூழலிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரே ஒரு வழி எல்லோரும் ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا குரான் சுரத்தின் தெளிவாக இருக்கிறது அல்ல இடத்தில் மன்றாடுங்கள் ஆவலிப்பு கேளுங்கள் இஸ்திர்பால் செய்யுங்கள் செய்ய வேண்டும் சமூகமே இஸ்திர்பால் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் மனிதர்கள் அனைவர்களும் இஸ்திர்பால் செய்ய வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்கள் அதுவும் குறிப்பாக இந்த தமிழ் மொழியில் உலகளாவிய ரீதியில் யாரெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அனைவர்களும் அல்லாடத்தில் இந்த நேரத்தில் மன்றாடும் உள்ளது மழையை தருவான் மன்னிப்பை தருவான் ரம்மத்தை தருவான் குழந்தையை தருவான் நிம்மதியை தருவான் சன்னத்தை தருவான் பூஞ்சலைகளை தருவான் அல்லாம் நிம்மதியான சூழலை எல்லோருக்கும் ஏற்படுத்துவான் கனிவான சகோதரர்களே பிரியார்களே நாம் உலகில் அமைதியை நிலைநாட்ட வந்தவர்கள் இந்த நாள் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் நோயை தடுப்பதை நாம் அனுமதிக்க மாட்டோம் ஹியூமன் ரைட்ஸ் உச்சக்கட்டம் தான் ஒரு நாவாலோ ஒரு செயலாலோ ஒரு மனிதனை நிந்திக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது இஸ்லாம் கண்டித்திருக்கும் ஆக உள்ளாக ஒன்றுதான் புறம் பேசுவதென்பது அதை கண்வலிசத்தோட மனித மாவுசத்தை தின்பதோடு அல்லாஹால ஒப்பிட்டிருக்கிறார் அதனால் ஹியூமன் ரைட்ஸுடைய ஆக உச்சகட்டம் அந்த உச்சகட்டம் தான் நாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்களை மறுத்து நடக்கும் யாரையும் அப்பாண்டும் சுமத்தாமல் பொய் பேசாமல் அவர்களுடைய மானத்தை வாங்காமல் அவர்களுக்கு இட்டுக்கட்டுகள் செய்யாமல் நடந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும் இந்த நான் சொன்ன இந்த ஒரு அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இருபத்தெல்லாம் திருதி நடந்த இந்த மோசமான தாக்குதல் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது மனிதர்களுக்கு அப்பால் உயிரினங்களை மதிக்க மார்க்கம் உயிரினங்களுக்கு அப்பால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த என்வாயன்மெண்டை பொருசம் இல்லாமல் உருவாக்கக்கூடிய மார்க்கம் மனிதர்களுடைய உரிமைகளை கொடுக்கக்கூடிய மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய இடத்தை கொடுத்து மதித்து நடக்க வேண்டும் என்ற இந்த மார்க்கத்தில் இப்படியான ஈர செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அது இஸ்லாமிய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அதனால் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் விழிப்பாக இருந்து அல்லாவின் பக்கம் தோவா செய்து இஸ்திர்பார் செய்து நோம்பு இருபத்தி ஏழுக்கு மட்டுமல்ல இஸ்திர்பார் எந்த தபாரகவத்தால் அவை ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்கி வருகிறான் யாரும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் அவங்களை மன்னித்து விடுகிறேன் சொன்னார் இன்னும் பாவம் செயல்பட்டு வந்தாலும் எங்கள் வாலிபர்களே யுவதிகளே என்னென்ன தவறில் ஈடுபட்டு இருக்கிறீர்களோ தயவு செய்து இன்றைய தினத்தை உங்களுடைய சௌபாவுடைய தினத்தாக மாற்றிக்கொண்டு அல்லாவிடம் திரும்பி ஒவ்வொருவரும் அன்றாடி யாரா எங்களுடைய சமூகத்தை ஒரு சிறந்த நிலையில் வாழ வைக்க வேண்டும் என்று மன்றாடக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் சௌலபிலே உலகத்தில் முஸ்லிம்கள் யுத்தத்தால் வென்றவர்கள் அல்ல உலக வரலாறில் நபிசல்லாஹு செல்லும் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த யுத்தங்களின் பொழுது சாவாக்கள் அந்நியர்கள் ஆயிரத்தி முப்பது பேர் தான் முன்னூறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை நம்மையவர்கள் அனுமதித்தது கிடையாது அதனால் சட்டத்தை கைக்கெடுக்கக்கூடாது நாடு சட்டத்தை மதிக்க வேண்டும் இஸ்லாம் அவர்களுக்கும் சட்டத்தை மதிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே ஒரு பெண் தவறு செய்து ஒரு ஆண் தவறு செய்து அந்த ஆண் பெண்ணுக்கு ஒரு ஒரு குற்ற செயலை அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அவை யாரும் தனக்கு சட்டத்தை எடுத்து போதும் அதை அமல்படுத்த முடியாது என்பதை இஸ்லாம் தெளிவாக இருக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒருவருக்கு ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது கூட அதுக்கு காது போயிட்டுதான் ஜட்ஜ் கிட்ட போயிட்டுதான் அதுக்கு தீர்ப்பெடுக்க வேண்டுமே தவிர தான் சட்டத்தை எடுக்கக்கூடாது என்பதற்கு மிக அழகான உதாரணம் தான் அமீராக இருக்கக்கூடிய கலீஃபாவாக இருக்கக்கூடிய நாட்டுடைய பிரசிடென்டாக இருக்கக்கூடிய அலிலவையிலான அவர்களுடைய கவசத்தை திருடிய ஒருவரை அவர்கள் பிடித்தார்கள் அவன் என்னுடையது என்று வாதித்தான் கடைசியாக அதை கோட்டுக்கு கொண்டு போக ஒரு விஷயத்துல எங்களுக்கு அநியாயம் நடந்தாலும் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு போதும் அநியாயம் செய்ய மாட்டோம் எங்களுக்கு அந்த அநியாயத்தை சகித்துக் கொண்டு சட்டத்தில் முன் நிறுத்தினால் அந்த காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவான ஒரு விஷயமாகும் அதனால் கண்ணியமானே இன்றைய கால சூழ்நிலையில் நாம் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான இந்த தீவிரவாதத்தின் ஒரு இருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்பதை இதே எஸ்எல்பிசியில் இரண்டாயிரத்து பதினாலு ஜூன் மாதம் நான் செய்த பயானில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இது திறமை என்று ஒளிபரப்பப்படுகிறது நாம் அழுத்துமையில் நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு இதே விஷயத்தை திரும்பலாம் அந்த பயானில் சொல்லிருக்கிறோம் கண்ணியமானவர்களே இரண்டாயிரத்தி பதினைஞ்சு ஜூலை மாதம் இந்த நாட்டு முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்பதை ஒரு டிக்ளரேஷனாக ஒரு பிரகடனமாக நாம் வெளியிட்டிருக்கிறோம் அதனால் இதில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் நீதமான முறையில் ஆயப்பட்டு ஆய்வின் மூலமாக அவர்கள் யாரு குற்றவாளிகளாக நியமிக்கப்படுகிறார்களோ இந்த நாட்டுடைய சட்டத்தின்படி அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட வேண்டுமோ அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதை மிகவும் உறுதியாக நாம் குலமாக்கல் இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் நாம் எடுத்திருக்க இந்த மையத்தை கூட நாம் எடுக்க ஆயத்தமில்லை என்று சொன்னார் அரசாங்கம் நேற்று நாம் இந்த நாட்டுடைய பிரதிநிதத்தில் பேசும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஒரு தவறு செய்தவர் அடக்குவதற்கு என்ன முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமோ ஒரு நாட்டில் அந்த சட்டத்தின் படி நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் நாங்கள் அதை கொலந்து அதற்கு எந்த விதமான உள்ளதையும் கொடுக்கிறதுக்கு நாம் முஸ்லிம்கள் இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் முன்வைத்திருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நாட்டுக்கும் பாதுகாப்பு நடந்து முடிந்துவிட்டது என்ன நடந்திருக்கிறது எப்படி நடந்தது என்பது ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் பக்கம் போகாமல் அடுத்த கட்டம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதன் பக்கம் நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் முதல் கட்டமாக எல்லோரும் கௌரவம் ஈடுபடுவோம் வரக்கூடிய ரமதான் இந்த நாட்டினுடைய வெற்றியுடைய ரமதானாக மாற வேண்டும் மக்களுடைய வெற்றி மற்றும் மக்கா ஏற்பட்டதை போன்று இந்த நாட்டுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய சுயம் கிடைக்கக்கூடிய கணியம் கிடைக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது திணிக்கப்படக்கூடிய இந்த தவறான ஒரு ஒரு தீவிரவாதத்தின் பெயரை நாம் நீக்கிவிட்டு முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இந்த நாட்டில் ஆயிரம் வருட வரலாற்றில் அதை யுத்தங்கள் நடந்த காலத்தில் அது போர்ச்சுகீசுடைய யுத்தமாக இருக்கலாம் அவை அதற்கு முன்பு இருந்த யுத்தங்களாக இருக்கலாம் இந்த சண்டைகள் காலத்தில் கூட எங்கள முன்னோர்கள் இந்த நாட்டுடைய ராஜாக்களுடைய எப்படி கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாத்திரமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உயிரோடு உயிர் கொடுத்து பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய சிறப்பை உலகளாத விரைவில் கொண்டு போவதற்கு இந்த நாட்டு முஸ்லிம்கள் ஒரு வயல்கல்லாக இருந்து நம்முடைய நாட்டு இந்த மதலால் இந்த நாட்டுடைய உயிர்கள் இந்த உயிர் பறிபோய்ப்பது பற்றி நாம் பெரும் கவலைப்படுகிறோம் ஆழ்ந்த கவலையில் இருக்கிறோம் எங்களுடைய அனுதாபத்தை அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாம் தெரிவிக்கிறோம் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் வந்து சந்தித்து ஆசைப்படுகிறோம் நாம் உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல எங்களால் முடியமான பல உதவியையும் செய்து எங்களுடைய குடும்பத்தை கட்டியலுக்கு நாம் ஆசைப்படுகிறோம் கண்ணியமானவர்களே இந்த நேரத்தில் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் தாராள மனதுடன் தன்னுடைய பலத்தால் இவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் இவர்களை கட்டி எழுப்ப வேண்டும் இந்த குடும்பம் எங்கட குடும்பம் செல்லும் சொன்னார்கள் அல் கல் அல்லாவுடைய படைப்படத்தம் அல்லாவுடைய ஒரு குடும்பம் என்று சொன்னார்கள் அந்த குடும்பத்தை நாம் மதிப்போம் பார்க்கும் மதம் அளவுக்கு வித்தியாசங்கள் இருந்தாலும் நாம் மனிதர்கள் அடிப்படையில் உண்டப்படுகிறோம் வித்தியாசங்கள் கொஞ்சம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த நாட்டுடைய கட்டளைக்கும் இன்னும் இன்னொரு ஆலயமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நாம் ஆறுதல் செலுத்துகிறோம் ஆலயங்களை சந்தித்தோம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அது இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது ஒரு மத தலைவர் தன்னுடைய ஆக்ரோஷப்படாமல் நிதானமாக பொறுப்புணர்ச்சியுடன் எந்த துணிகளுடைய வார்த்தைகளும் சொல்லாமல் இது முஸ்லிம்களுடைய செயல் அல்ல இஸ்லாமியை போதிக்கவில்லை என்று காடிமர் அவர்கள் சொன்னதை இந்த சும்மாவுடைய நாளில் அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம் தன்னுடைய கடமையை அந்த மத இடத்திலிருந்து கொண்டு உயர்பீடத்திலிருந்து கொண்டு மிக சிறப்பாக நிர்வாகிகள் மதரசாவில் உள்ளவர்கள் அனைவர்களிடத்திலும் மற்றதுகள் சத்தியாக்கள் இஸ்லாமிய அமைப்புகள் அனைவர்களிடத்திலும் கேட்டுக் கொள்கிறோம் தயவு செய்து உங்களுடைய பள்ளிகளை பாதுகாப்பாக உங்களுடைய மதரசாக்களை பாதுகாப்பாக உங்களுடைய அமைப்புகளை பாதுகாப்பாக மிகவும் கவனமாக ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் செயல்பட வேண்டும் சக்திகள் அனாவசியமாக சில நேரத்தில் தவறான விஷயங்கள் எங்களுடைய வீடுகளில் அல்லது எங்களுடைய மச்சதுகளில் அல்லது எங்களுடைய மதரசாக்களில் எங்களுடைய அமைப்புகள் இடங்களில் குறைந்து போட்டுவிட்டு தவறான பழி சுமத்துவதற்குரிய ஒரு கட்டமாக இது அமைகிறது என்பதை எல்லோரும் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் நாட்டுக்கும் சட்டத்திற்கும் நாங்கள் வழிபட்டு உதவியாக இருந்து அன்பாக பண்பாக அவர்களுடன் நடந்து சில நேரம் இரவு நேரத்திலும் பல்வேறு ரவுதம் பண்ணி பாதுகாப்புல ஈடுபடுவார்கள் அதில் நாம் உதவியாக இருந்து அன்பாக பண்பாக பேசி கருணையோடு பேசி அவர்களோடு நடந்து கொள்வதன் மூலமாக இந்த தீவிரவாதத்தை இந்த நாட்டிலிருந்து எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதில் முப்பது வருட யுத்தத்தை நாம் அந்த தீவிரவாதத்தை இல்லாமல் ஆக்கிறோமோ அதே தீவிரவாதம் திரும்ப வந்திருக்கிறது அந்த எழுபதுகளில் ஏற்பட்ட தீவிரவாதம் அந்த அந்த தீவிரவாதம் எண்பத்தி மூணுல ஆரம்பிக்கப்பட்ட தீவிர தீவிரவாதம் அதே தீவிரவாதம் தான் இன்றும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீவிரவாதத்தை மத மதத்திற்கு பால் பார்த்து இந்த தீவிரவாதமாக பார்த்து அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை செய்து உரிய முறையில் இதை நீக்குவதற்கு நாம் எல்லோரும் கை கோர்த்து அடப்பட வேண்டும் என்று மிக விளைவாக அன்பாக அன்பாக அணிய வேண்டும் என்ற Medina உதவினாகவும் எனது தாய் நாட்டை பாதுகாக்கவும் நாட்டின் சமாதானத்தை ஒழுங்கை நிலைநாட்டவும் கடமைப்பட்டுள்ளோம் இவ்வடிப்படையில் பாதுகாப்பு படையினருக்கும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கும் ஒத்தாசையாக இருக்கும்படி அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம் குறிப்பாக நம் நாட்டில் தற்பொழுது நிலவுகின்ற நெருக்கடியான நிலைமை கவனத்தில் கொண்டு நடந்து கொள்ளுமாறு பாதுகாப்பு படையினர் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் பொழுது பாதுகாப்பு படையினர் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுமாறு வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் எனவே எமது சகோதரிகள் தற்பொழுதுள்ள நிலைமையில் விபத்தை மூடுவதன் மூலம் பாதுகாப்பு அதிகாரிகளின் நடவடிக்கைகளுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று ஆலோசனை கூறுகிறோம் அவ்வாறே அனைவரும் தேவைப்படும் போது தன்னை அடையாளப்படுத்த தேசிய அடையாள அட்டை தன்னுடன் வைத்துக் கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்கிறோம் என்ற அவர்களால் செயலாளர் பத்வாக்குள் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த இதை பத்வாக்குள் சார்பாகவும் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் கண்ணியமானர்களை மாற்று கலர்கள் அணிங்க முந்தாணிகளின் தலைகள் போட்டுக்கோங்க மிக அழகாக தன்னை மறைச்சுக் கொள்ளுங்க இதெல்லாம் அவருக்கு ஒரு நிலத்தை மாற்றுவதன் மூலமாக இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டத்தை நாங்க நீக்கிக் கொள்ள முடியும் அதனால் எல்லோரும் மிக அழகாக பண்பாக துவாவோட அல்லாடத்தில் மண்வராட்டத்தோடு செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் சோபாயத்திற்காக ஈடுபட வேண்டும் எங்களுடைய நாடு இந்த நாட்டில் தான் நாம் வாழ வேண்டும் இந்த நாட்டில் தான் எங்களுடைய முன்னோர்கள் மரணித்திருக்கிறார்கள் எப்படி இந்த நாட்டுடைய ஐக்கியம் ஜெமியா அந்த காதிலுடைய அந்த தலைமை கீழே இயங்கக்கூடியவர்கள் அல்லது கப்பால் உள்ளவர்கள் அந்த பாதல் வந்து மற்றதுடைய நிர்வாகிகளுக்கு சொல்கிறார்கள் நீங்க சும்மா நடத்துங்க நாங்க அவருக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று சொல்கிறாங்க இதே விஷயத்தை நாம் உத்தியோகபூர்வமான கடிதத்தை இந்த நாட்டுடைய காரியங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் நேற்று நாம் பிரசிடென்ட் ஹவுஸ்ல சந்தித்த நேரம் அவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டோம் எங்களுடைய ஆலயங்களுக்கு தாராளமாக வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளுடைய அந்த வழக்கத்தில் ஈடுபடுங்கள் நாங்கள் வருகிறோம் உங்களுடைய பாதுகாப்புக்காக என்று அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அவர்கள் இப்பொழுதும் அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம் இந்த சூழலையும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் காலையில் அவர்களுக்கு கடின மூலமாகவும் அறிவித்தோம் நேற்றும் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறோம் தினம் ஒரு முறை இறுதியாக நாம் வேண்டிக் கொள்வதை தயவு செய்து தாராளமாக இந்த இடத்துல சும்மாவாக இருக்கலாம் மஸ்ஜிதுகளாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் தனால்களாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் இந்த உயிரில் இருந்தவர்களுக்கு எங்களுடைய பணத்தால் தகவலாக கிஃப்டாக சதக்காவாக குறித்து நாம் உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அல்லாஹு தாரா நம் அனைவர்களையும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மனதைக்கு திருமணம் செய்வாராக எங்களுடைய கவலை துன்பங்களை எல்லாம் போக்கிடுவாயாக நல்ல எங்களுடைய நிலைமைகளை நீ சீராக்குவாயாக நல்ல இந்த நாட்டுக்கு உலக நாட்டு முஸ்லிம்களுக்கும் ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் தருவாயாக நல்ல இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோகமான நிலையை நீ மாற்றி அமைத்து தருவாயாக இந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்ட அனைவர்களையும் உரிய தங்களை கொடுத்து யாரெல்லாம் அதில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை நீ இங்கிருந்து நீக்குவாயாக பாகிருதாவான அஹமதுல்லாஹ் எஸ்எல்ஹப் டாட் காம்